وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாவுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹ் சுஹானுவ இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவீன்கள் சதாசாவீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ரத்தை சொரிந்தருள்வானாக உனது சும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கணேசுக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற இந்த கலிமாவுடைய இரண்டு பகுதிகளை நாம் உள்ளத்திலே ஏந்தி இருக்கின்றோம் ஒரு பகுதி அல்லாஹுவை தவிர நமக்கு வேறு நாயன் கடவுள் கிடையாது இரண்டாவது முகம்மது ரசூலுல்லா முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் தான் எங்களுடைய தூதர் ரசூல் என்ற இந்த ஈமானுடைய கொள்கைதான் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்தொருவுடைய இந்த முகமது சல்லாஹு அலேஹி வசல்லமுடைய வாழ்க்கைதான் முழு உலகத்திற்கும் படிப்பினையாக மாறிய வாழ்க்கை முகமது சல்லாஹு அலைஹி வசல்லமை மிஞ்சி யாரும் வாழ முடியாது முகமது சல்லாஹு அலை வசல்லம் போன பாதைதான் கியாமத்து வரை வரக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பாதை முகமது அலைஹி வசல்லம் அறுபத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு நாட்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் உலகம் முடியும் வரை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு என்னென்ன வழிகளை எல்லாம் காட்ட வேண்டுமோ அனைத்தையும் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் மூலமாக அல்லாஹ் காட்டினார் முக்கியமாக இரண்டு சூறாக்கள் முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் சம்பந்தமாக இறக்கப்பட்ட சூறாக்கள் ஒன்று சூரத்து லோஹா அடுத்தது சூரத்து ஷரா அல்லாஹ் முகமது அலைவசல்லமுடைய சிறுபிராயம் முகமது அலைவசல்லமுடைய வாலிபம் முகமது சல்லாஹூ அலைவசல்லமுடைய வயோதிபம் இந்த மூன்று கட்டத்திலும் சொல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் சகோதரர்களே சிறு வயது எவ்வாறு அமைந்திருந்தது வாலிபம் எவ்வாறு அமைந்திருந்தது வயோதிபம் எவ்வாறு அமைந்திருந்தது வாழ்க்கையுடைய இந்த மூன்று கட்டத்தில் தான் நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் சிலர் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம் சிலர் இப்பொழுது வாலிப வயதை அடைந்து விட்டோம் இன்னும் சிலர் வயோதிப வயதை அடைந்து விட்டோம் சொல்லல்லாஹு அலைவ செல்லமை போன்று வாழ்கிறோமா என்பதை உங்களுடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கையையும் வைத்து நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே சொல்லல்லாஹு அலைவ செல்லமை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى الله சொல்கிறார் والضحى முற்பகல் மீது சத்தியமாக முகாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இரண்டு சத்தியங்கள் செய்து அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவ செல்லமக்கு சொல்கிறார் நபியே உங்களை ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டார் உங்களோடு அல்லாஹ் கோவிக்க மாட்டார் அல்லாஹ் கொடுத்த வாக்கு உங்களோடு கோவிக்கவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் சகோதரர்களே கியாமத்து நாள் வரைக்கும் முழு உலகத்திலும் முகமது சல்லாஹூ அலைவ செல்லமை பற்றி பேசக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்கி வருவது இதனால் தான் உலகம் முடியும் வரை கடைசியாக வரக்கூடிய மகதி இருக்கிறாரு இவருடைய பெயரும் முகம்மது தான் முகம்மது பின் அப்துல்லா கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் முழு அநியாயத்தையும் மண்ணுக்குள் புதைக்கக்கூடியவர் இவர்தான் அவர் வரும் வரை இந்த உலகத்தில் நீதி வராது அவர் பிறக்கும் வரை ஈசா வரும் வரை இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடமும் நீதியை எதிர்பார்க்க முடியாது நீதி வர வேண்டுமா அது காப்பிடமிருந்தும் வராது தற்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் என்ற பெயரில் வாழக்கூடிய முனாபிப்புகளிடமிருந்தும் வராது அனைத்து இடங்களும் அநியாயம் நிறைந்து காணப்படுகிறது எதுவரைக்கும் என்றால் இமாம் மஹ்தி வரும் வரைக்கும் அவருடைய பெயரும் முகம்மது பின் அப்துல்லா சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வசல்லமுடைய இந்த அல்லாஹ் சொல்கிறார் சகோதரர்களே இன்று நாம் ஒரு விடயத்தை வாழ்க்கையில் பார்க்கலாம் ஒருவர் உலகத்தில் செல்வந்தராக நல்ல முறையில் பண வசதியோடு வாழ்ந்தால் உலகமே அவரை உயர்த்துவதை பார்க்கிறோம் உயர்த்துவது என்ன பள்ளிவாசலுக்கு தலைவராக கூட ஆக்கி விடுவோம் சமூக தலைவர் ஒரே ஒரு காரணம் அவரிடம் பணம் இருக்கிறது வேறொன்றும் அல்ல அல்லாஹ் முகமது சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தானா செல்வத்தை கொடுத்தானா அல்லாஹ் சொன்ன விடயம் وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى وَلَلْآخِرَةُ நபியே ஆகிரம்தான் உங்களுக்கு துனியாவை விட சிறந்தது وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى துனியாவை விட உங்களுக்கு ஆகிரம் தான் சிறந்தது உலகத்தில் அல்லாஹ் நபிக்கு எதையும் கொடுக்கவில்லையே நபி அவர்களை சங்கைப்படுத்துவதற்காக சங்கைப்படுத்துவதற்காக சொல்லல்லாஹு அலைவ செல்லமை ஏன் அல்லாஹ் அனாதையாக பிறக்க வைத்தார் அலம் يجدك يتيما فآوى நீங்கள் அனாதை செல்லம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் பாப்பாவை மௌத்தாக்கினார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் பிறக்கும் பொழுது அனாதை என்ற நாமத்தோடு தான் பிறந்தார் தூக்க யாரும் இருக்கவில்லை நபி அவர்களை அப்பாதான் அப்துல் முத்தலிபு நபியை தூக்கினார் எடுத்து சென்றார் சவாப் செய்தார் முகம்மது என்ற பெயர் வைத்தார் எல்லோருமே கேட்டார்கள் இந்த முகம்மது என்ற பெயர் இதற்கு முன்னால் இருக்கவில்லையே ஏன் வைத்தீர்கள் சொன்னார்கள் எனது பேரனை முழு உலகமும் புகழ வேண்டும் முகம்மது என்றால் புகழுக்குரியவர் வாப்பா இல்லாத பிள்ளைகள் நமது பார்வையில் யார் வாப்பா இல்லாத பிள்ளைகளை நாம் எப்படி பார்ப்போம் சகோதரர்களே இந்த சமூகத்துடைய தலைவர் வாப்பா இல்லாதவர் இந்த சமூகத்துடைய தலைவர் சயிரு துணியாவல் ஆகிறா உலகத்துடைய ஆகரத்துடைய தலைவர் அவர்தான் அவர்தான் தலைவர் அல்லாஹ் அவரை போன்ற ஒருவரை இந்த உலகத்திற்கு படைக்கவில்லை அல்லாஹ் அவரை போன்ற ஒருவரை அல்லாஹ் படைக்கவில்லை ஆதம் இஸ்லாம் தனது மகன் ஷீசை பார்த்து சொன்னார் ஷீத் ஷீத் பரிசுத்தமாக நீ வாழ வேண்டும் உனது பரம்பரையில் ஒரு மனிதர் வர இருக்கிறார் அவர்தான் முகம்மத் அவர் என்னை விட சிறந்தவர் மகனே ஷீத் அலை இஸ்லாம் கேட்டார்கள் பாப்பா பாப்பாவை விட மகன் சிறந்தவனாக மாற முடியுமா ஆதுமலை சலாம் சொன்னார்கள் மகனே என்னை விட அவர் சிறந்தவர் என்னை விட அவர் சிறந்தவர் பரிசுத்தமாக நீ வாழ் ஸ்ரீதலை சலாத்துக்கு பிறகு வந்த இத்ரீஸ் நூல் அப்படியே வந்த சொல்லல்லாஹு அலைவசல்லமுடைய பரம்பரையில் எந்த தகப்பனும் விபச்சாரம் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்து வந்தார் நபியுடைய வாப்பா அப்துல்லா அப்துல்லாஹுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் அப்து மனாப் குசை கிலாப் எந்த தகப்பனும் விபச்சாரம் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் ஏனென்றால் பரிசுத்தமான பரம்பரையிலிருந்து ஒரு மனிதரை வெளியாக்குவதற்கு நபியுடைய உம்மா ஆமினா பின் துவஹப் ஆமினாவுடைய பரம்பரை இந்த பரம்பரை குறைஷ் பரம்பரை அல்லாஹ் நபியுடைய உம்மா உம்மம்மா அனைத்து ஹவ்வாவிலிருந்து தொடங்கி நபியுடைய உம்மா வரைக்கும் உள்ள பரம்பரையை அல்லாஹ் விபச்சாரத்தை விட்டு பரிசுத்தமாக்கி ஒரு பிள்ளையை அல்லாஹ் பிறக்க வைத்தான் அந்த பிள்ளைதான் இந்த உலகத்துடைய முழு அதிகாரத்தையும் மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தார் அவர்தான் முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் அவர்தான் முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் எங்களுடைய குறுகிய பார்வையில் அவர் ஒரு அனாதை அவர் வாப்பா இல்லாதவர் அல்லாவே சொன்னார் அலம் يجدك يتيما فآوى நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் வாழ்வழித்தது யார் சகோதரர்களே அனாதை பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை வாப்பா இல்லாத பிள்ளைகள் அஞ்ச தேவையில்லை நீங்கள் மாத்திரமல்ல வாப்பா இல்லாத பிள்ளை உங்களுடைய தலைவர் கூட வாப்பா இல்லாதவர் வாப்பாவை பார்க்காதவர் சகோதரர்களே பிறந்ததோடு பால் கொடுப்பதற்கும் யாரும் முன்வரவில்லை ஏன் ஏழை குடும்பம் வாப்பா இல்லாத ஊடு நமது வெள்ளம் பிச்சியிலே எவ்வாறு இருக்கும் வாப்பா இல்லாத வீட்டிலே ஒரு நேரம் தான் சாப்பாடு இருக்கலாம் நீங்கள் பள்ளியால் அரிசி கொடுத்தால் சமைப்பார்கள் யாராவது உதவி செய்தால் சமையல் நடக்கும் இல்லாவிட்டால் அந்த ஊடு கஷ்டமான வீடுதான் இதே போலதான் அந்த தலைவருடைய வீடு இருந்தது யாரும் அந்த தலைவரை பார்க்க இருக்கவில்லை பால் கொடுப்பதற்காக வந்த பெண்கள் எல்லாம் மணக்கார பிள்ளைகளை தூக்கினார்கள் ஆனால் கடைசியாக மெலிந்த ஒரு கழுதையில் வந்த ஹலீமா வாய்ப்பிலே பனு சாதிலிருந்து வந்தவள் யோசிக்கிறாங்க வெறுங்கையாக போகக்கூடாது என்று அந்த முகம்மது சல்லாஹு அலைவ செல்லமை கையிலே தூக்கினார்கள் சொல்கிறார்கள் நான் கையில் எடுத்தேன் எடுத்ததோடு நான் பறக்கத்தை பார்த்தேன் கையில் எடுத்ததோடு எனது மார்பில் பால் இருக்கவில்லை பால் ஊற ஆரம்பித்தது எனது கழுதை கடைசியாக வந்த கழுதை மிக வேகமாக சென்றது என்னுடைய கழுதை தான் என்னுடைய ஆட்டு மந்தைகளுடைய மடிகளில் பால் இருக்கவில்லை இவரை தூக்கி சென்றேன் ஆட்டு மந்தை எல்லாம் பால் எங்கட ஊருக்கே பரக்கன் பனு சார் உலமாக்கள் சொல்கிறார்கள் நபியை தூக்கினால் இவ்வளோ பறக்க சென்றால் நபியுடைய வாழ்க்கையும் சுண்ணத்துகளையும் எடுத்து நடந்தால் எவ்வளோ பறக்கத்தை அல்லாஹ் தருவார் பிள்ளை போகிறது ஆறு மாதத்தோடு போய்விட்டது பிள்ளை மக்காவை விட்டு வாய்ப்பிலே பனு சாதிலே தான் அந்த பிள்ளை வளர்ந்தது ஊர் தெரியாமல் நகரம் தெரியாமல் விளையாட்டு காட்ட ஒருவர் கிடையாது அந்த பிள்ளை விளையாடியதெல்லாம் ஆடுகளோடுதான் அந்த பிள்ளை சில்ட்ரன் பார்க்கிலே விளையாடவில்லை அந்த பிள்ளைக்கு தலைமத்துவ பயிற்சி கொடுபடவில்லை என்று எதெல்லாம் யோசிக்கிறோமோ அது ஒன்றுமே அந்த பிள்ளைக்கு கொடுபடவில்லை பிள்ளை பால் குடி மறக்கிறது நான்கு வயதை அடைகிறது அந்த பிள்ளைக்கு கர்பிய செய்வதற்காக வருகிறார் ஜிப்ரீல் நான்கு வயதிலே தர்பியத்தை தொடங்கினார் ஜிப்ரஹீல் தனது பால்குடி சகோதரனோடு வாய்ப்பிலே ஆட்டு மந்தைகளோடு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி சலாம் இறங்கினார் படுக்க வைத்தார் நெஞ்சை பிளந்தார் பைபாஸ் ஆபரேஷன் செய்தார் நபியுடைய இருதயத்தை வெளியெடுத்தார் நான்கு வயதிலே இருதயத்தை கழுவினார் சம்சம் தண்ணீரால் கழுவி இருதயத்தை வைத்து செய்து விட்டார் பக்கத்தில் விளையாடிய பிள்ளை ஹலீமாவிடம் ஓடி சென்று சொன்னது உம்மா நம்முடைய சகோதரர் முகம்மதை யாரோ படுக்க வைத்து ஏதோ செய்கிறார்கள் ஹலீமா ஓடி வந்து பார்க்கிறார்கள் முகம்மது சல்லாஹு அலைவ செல்லம் எழும்பி நிற்கிறார்கள் ஆனால் நெஞ்சிலே தைத்த அடையாளம் இருக்கிறது தைத்த அடையாளம் இருந்தது உடனே ஹலீமா பயந்தார்கள் வாயிப்பிலே வனுசா அதிலே இருந்த பிள்ளையை உடனே கூட்டி சென்று உம்மா ஆமினாவுடைய கையிலே கொடுத்தார்கள் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك அல்லாஹ் சொல்கிறார் நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலப்படுத்தவில்லையா நபியுடைய நெஞ்சை பொழந்து அல்லாஹ் நான்கு வயதிலே வளர்த்தார் உம்மாவிடம் வந்த பிள்ளை அஞ்சு வயதை அடைகிறது பிள்ளைக்கு அஞ்சரை வயதை அடைகிறது பிள்ளைக்கு தாய் சொன்னார்கள் ஆமினா மகனே வாப்பாவை தான் நீங்கள் பார்க்கவில்லை வாப்பாவுடைய கபரை சந்தித்து விட்டு வருவோம் என்று ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கும் மதீனா முனவராவுக்கு பிள்ளையும் தாயும் உம்மு ஐமன் என்ற பெண்ணும் செல்கிறார்கள் இந்த உம்மு ஐமன் என்ற பெண் தான் ரசூலுல்லாஹுடைய பாப்பாவுடைய மையத்தை அடக்கியப்பள் அங்கு போய் கபரை பார்த்து விட்டு திரும்பி வரும் பொழுது மக்காவை நெருங்குகிறார்கள் வாதி பாசிமா அல்லது அபுவா என்ற இடத்திலே உம்மா நோயாளியாக மாறுகிறார் எவ்வாறான சோதனைகளுக்கு மத்தியில் வளர்ந்தார்கள் என்பதை பாருங்கள் தாய் அதே இடத்தில் மௌத்தானார்கள் மவுத்தாகுவதற்கு முன்னால் தனது மடியில் பிள்ளையை ஏந்தி ஒரு கவி படித்தார்கள் மகனே பொறுமையாக இந்த பிள்ளையுடையாவது ஆறு வயதில் உம்மாவையும் இழந்தால் அந்த பிள்ளையுடைய மனைவி எவ்வாறு இருக்கும் அந்த பிள்ளையுடைய மனது எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே நாம் நினைக்கிறோம் ஒரு பிள்ளை மேல் ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் உலக தலைவரை அல்லா உருவாக்குவதற்கு பிறப்பதற்கு முன்னால் பாப்பாவை மௌத்தாக்கினார் ஆறு வயதில் உம்மாவை மௌத்தாக்கினார் மவுத்தான உம்மாவுடைய ஜனாசாவை அடக்க வைத்தார் ஆறு வயது பிள்ளையை சுபகுக்கு பள்ளிக்கு கூட கூட்டி வரமாட்டோம் நாம் ஆனால் அல்லாஹ் ஆறு வயது பிள்ளையை உம்மாவுடைய ஜனாசாவை அடக்க வைத்தான் அல்லா சல்லல்லாஹு அலைவ செல்லமும் உம்மு ஐமனும் தான் உம்மாவுடைய ஜனாசாவை அடக்கி அழுது கொண்டு மக்கா சென்றார்கள் மக்காவுக்கு சென்றார் பாட்டர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் ரெண்டையும் இழந்த பிள்ளையை அரவணைத்தார் வளர்த்தார் எட்டு வயதாகும் பொழுது அவரும் மௌத்தாதார் நபி அவர்களுக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் தெளிவு வந்திருந்தது அப்துல் முஸ்தலிபுடைய ஜனாசாவிலே அழுது கொண்டு கலந்து கொண்டார்கள் பொருட்படுத்தவர்கள் எல்லாம் மௌத்தாகிறார்களே சகோதரர்களே அனைத்தும் கயிறுதான் அனைத்தும் நலவுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாடம் என்ன பாடம் தெரியுமா உலகத்தில் என்ன சோதனை வரட்டும் யாருடைய ஆட்சி போகட்டும் யாருடைய ஆட்சி வரட்டும் எது நடக்கட்டும் முழுதும் நமக்கு கயிறுதான் முழுதும் நமக்கு கயிறுதான் அவரால் கயிர் இவரால் ஷர் என்று முடிவெடுக்க நாம் யாரும் அல்லா அல்ல அவர் வந்தால் தான் கயிர் இவர் போனால் தான் ஷர் இல்லை யார் உலகத்தில் இருக்கட்டும் என்ன நடக்கட்டும் மவுத்து வரட்டுமா அதுவும் கயிறு ஆட்சி மாறட்டுமா அதுவும் கயிறு வெளித்தோற்றத்தில் கஷ்டமா அதுவும் கயிறு வெளித்தோற்றத்தில் சந்தோஷமா அதுவும் கயிறு எல்லாமே கயிறு ஆனால் சொர்க்கத்துக்குள் காலை வைத்தால் மாத்திரம் அல்லா சொன்ன நபியே உங்களுக்கு ஆகரம் தான் சிறந்தது ولسوف يعطيك ربك فترضى ولسوف يعطيك ربك فترضى நபியே உங்களுக்கு நான் தருவேன் பொருந்திக் கொள்ளுவீர்கள் எங்க துனியால கொடுக்கிறது இல்ல சகோதரர்களே துனியால வேணாம் துனியாவில் எவ்வளவு அனுபவிக்க ஒரு சுபகான் அல்லாஹுடைய நன்மைய அனுபவிப்பதற்கே ஆயுள் போதாது சுபகான் அல்லாஹி ஹம்திஹி என்று செய்த ஒரு திக்ருடைய நன்மையை அனுபவிப்பதற்கு நூறு ஆண்டுகள் போதாது எதற்காக துனியா ஆசுமனு வாயில் நபி அவர்களுடைய மூன்று ஆண் பிள்ளைகள் மௌத்தான பொழுது சொன்னான் இவர் சந்ததியற்றவர் அபுத்தார் எவ்வளோ கல்பு நோகும் பிள்ளையும் மௌ ஊரானும் பழிச்சார் மரத்தால உழுந்தவனுக்கு மாடு குத்தின கல் மரத்தால உழுந்து கால் உடஞ்சி இருக்குது ஒரு மாடும் வந்து குத்தினா எப்படி இருக்கு பிள்ளைதான் மவுத்தாக இருக்குது கவலை ஊரே பேசுது இந்த முகம்மது சந்ததியற்றவர் இவ்வளோ கவலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம் அல்லாஹ் சொல்லணுமா இல்லையா ஆசுபுரு வாயல் அழிக்க போறே சந்தோஷப்படுகிற அந்த ஏற்றிலே பொறுமையாக இருங்கள் நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தரும் உலகத்தில் அல்ல சகோதரர்களே முஸ்லிம் சமூகம் உலகத்தில் ஒன்றையும் எதிர்பார்க்க கூடாது நமக்குரியது ஆகரத்தில் நமது நபிக்கே ஆகரத்தில் என்றால் எங்களுக்கு எங்களுக்கு எங்கு சகோதரர்களே ஆனால் நாம் எல்லோரும் உலகத்திலே எதிர்பார்க்கிறோம் தொழுத தொழுகைக்கு நன்மை கொடுத்த சதத்தா உலகத்திலே பறக்கத்தாக்கி தரணும் அல்ல எல்லாத்துக்கும் துணியாலே சகோதரர்களே அல்லா நபிக்கு சொன்னது அங்கு தருவே நபியே பொருந்தி சொல்லுவீர்கள் சகோதரர்களே உலகத்துடைய தலைவர் அவர் ஆகரத்துடைய தலைவர் அவர் எட்டு வயதிலிருந்து நபி அவர்கள் அபூ தாலிபுடைய பராமரிப்பிலே தான் வளர்ந்தார்கள் நாற்பது வயது வரை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று பாருங்கள் இது சிறுபிராயம் வாலிபம் வருகிறது கராரி சென்ற மலைகளில் போய் ஆடு மேய்ப்பார்கள் ஆட்டோடு தனி இருப்பார்கள் ஆடுகளை மேய்த்த சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஆடுகளை மேய்ப்பார்கள் காஞ்சி இறைச்சி சாப்பிடுவார்கள் இறைச்சியை காய வைத்து சாப்பிடுவார்கள் நபிக்கு முன்னால் ஒருவர் வந்து நடுங்கினார் பயத்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் பயப்படாது நான் யார் தெரியுமா அனபுனு இம்ராத்தின் தப்புலுள் கதீர் காஞ்சி இறைச்சி சாப்பிட்டு ஒரு உம்மாவுடைய மகன் தான் நான் அப்படித்தான் நான் கஷ்டத்தில் தான் வளர்ந்தேன் கஷ்டத்தில் தான் வளர்ந்தார்கள் திரச்சினையில் தான் வளர்ந்தார்கள் சகோதரர்களே இருபத்தஞ்சு வயதை அடைந்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் இப்பொழுது கணவனாக மாறப்போகிறார்கள் கிடைத்த மனைவியின் வயது எத்தனை தெரியுமா நாற்பது வயது நாற்பது வயது விதவையை கையிலே தூக்கினார்கள் சகோதரர்களே வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் இவரை முந்தி யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது இவரை முந்தி யாரும் அல்லாஹுடைய பார்வையில் பெரியவனாக மாற முடியாது இவரை விட பெரியவன் கிடையாது இவர்தான் பெரியவர் இவர்தான் சையீத் இவருக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய ரெண்டு பேரை கொடுத்தார் لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم அல்லாஹுடைய பேர் ரவுப் அல்லாஹுடைய பேர் ரஹீம் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார் அல்லாஹ் யார் பிறந்த ஊர் மீதும் சத்தியம் செய்வது கிடையாது நபி அவர்கள் பிறந்த ஊர் மீது والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد நபியுடைய ஊர் மீது சத்தியம் செய்தார் அவ்வளோ உயர்ந்தவர் அவ்வளோ உயர்ந்தவர் சாதாரணமான மனிதர் அல்ல சகோதரர்களே நாம் நினைக்கிறோம் முகமது சல்லா அலி செல்லம் யார் அவர் மனிதர் ஆனால் மனித மாணிக்கம் கல்லுகள் இருக்கிறது கல்லுகளில் வைடூரியம் முத்து மரகதம் அதுவும் கல்லுதான் ஆனால் அந்த கல்லை கொண்டு போய் பாதையில் அடுக்குவது கிடையாது அந்த கல்லை பொக்கட்லே கபட்லே பஞ்சுக்குள் பேப்பருக்குள் பேசுக்குள் தான் மறைத்து வைப்பது ஏன் பெருமதியான கல் பெருமதியானவர்கள் எப்படி அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் குர்ஆன் அகிலத்திற்கு உபதேசம் அகிலம் என்றால் அல்லாஹுவை தவிர மற்ற எல்லாம் இதேபோல் முகமது சல்லாஹு அலை வசல்லம் وما أرسلناك إلا رحمة للعالمين அகிலத்துக்கு ரஹ்மத் ஆனால் வளர்ந்தது எப்படி எங்களை விட கஷ்டமான நிலைமை இன்றைக்கு ரசூல்லா மாதிரி வளர்ந்த யாரும் இல்லை இவ்வளவு கஷ்டத்தில் நாம் வளரவில்லை எத்தனை உடுப்பு ஜுமா முடிந்து எத்தனை சாப்பாடு எத்தனை சாப்பாடு இன்னும் அஞ்சு வருஷம் சாப்பிடுவதற்கு எங்களிடம் பணம் இருக்கு சிலரிடம் சிலரிடம் ரெண்டு பரம்பரை சாப்பிடுவதற்கு பணம் இருக்கு எங்களை விட கஷ்டமாக வாழ்ந்தவர் இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் முடித்தார் எத்தனை வயது நாம் கல்யாணம் முடித்திருப்போம் எங்களுக்கு இருபத்தைந்து என்றால் பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு இருபது இவர் முடிக்கிறார் இவருக்கு இருபத்தைந்து வயது பெண் கதீஜாவுக்கு நாற்பது வயது சகோதரர்களே அல்லாஹ் யாரை தலைவராக ஆக்கிறார் யாரை தலைவராக ஆக்கிறார் சகோதரர்களே கல்யாணம் முடித்தால் பிள்ளைகள் பிறக்கிறது ஆசிம் பிறந்தார் மௌத்தாகிறார் ஆகிர் பிறந்தார் மௌத்தாகிறார் இப்ராஹிம் பிறந்தார் மவுத்தாகிறார் யாருடையாவது மூன்று பிள்ளைகள் மவுத்தாக இருக்கிறதா தாங்குவோமா அல்லாஹ் மவுத்தாக்க வைத்தானா இல்லையா எப்படி இருக்கும் அந்த இதயம் ஒவ்வொன்றிலும் பாடம் இருக்கிறது ஒவ்வொன்றிலும் பாடம் இருக்கிறது சகோதரர்களே ஒரு ஒருவருடைய மூன்று பிள்ளை மவுத்தானால் எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு எப்படி இருக்கு பொறுக்க வைத்தானே நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கே தலைவர் உங்களுக்கு மீது நான் செலவா சொல்கிறேன் يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லா சொல்கிறார் நான் அந்த நபிக்கு தலவா சொல்கிறேன் மனக்குகள் அந்த நபிக்கு தலவார் ஈமான் கொண்டவர்களே சொல்லுங்க தலவார் அவ்வளோ உயர்ந்தவர் அவ்வளோ உயர்ந்தவர் சகோதரர்களே இதைவிட உயர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வர முடியாது வர முடியாது அப்படி வாழ்ந்தார் இப்பொழுது வாலிபத்தை கடந்து சகோதரர்களே முப்பது நாற்பது வயதை அடைகிறார் சகோதரர்களே நாம் எப்படி இன்பமாக வாழ்கிறோம் ஆனால் அவர் சொல்கிறார் நான் மவுத்து வரை வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது மவுத்து வரை வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது ஆயிஷா ரதி அல்லாஹான்னா சொல்லுவார்கள் நபியுடைய சுப்ராவிலே சாப்பாடு வைத்தால் அது நீவது கிடையாது அவ்வளோ கொஞ்சம் காலை சாப்பிட்டால் பகல் சாப்பிட்டால் இரவு சாப்பிட வசதி கிடையாது இரவு சாப்பிட்டால் மறுநாள் சாப்பிட வசதி கிடையாது நபியுடைய சாப்பாடு காலையில் எழும்பியதோடு தேன் தண்ணீரை குடிப்பார்கள் காலை சாப்பாடு ஏழு ஈத்தம்பளமும் பாலும் குடிப்பார்கள் அவ்வளவுதான் இனி மற்ற சாப்பாடு அசருக்கு பிறகு ரொட்டி துண்டுகளும் ஜெய்தூன் எண்ணெயும் ரொட்டி துண்டுகளும் இறைச்சியும் இதுதான் சாப்பாடு மற்ற சாப்பாடு இஷா மகரிவுக்கு பிறகு சாப்பாடு பால் ஒரு கோப்பை குடிப்பார்கள் அவ்வளவுதான் இதுதான் சாப்பாடு இது கூட வயிறு நிறைய சாப்பிட கிடைக்கவில்லை அந்த தலைவருக்கு நாங்கள் ஒருவரை மதிப்பிடுவதே அவருடைய சாப்பாட்டை வைத்துதானே இவர் சிறந்தவர் அவர் உயர்ந்தவர் எதை வச்சு நல்ல சாப்பிடுறார் நல்ல வசதி அப்ப ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்தார்கள் சாப்பிடு மகளே இரண்டு நாளைக்கு பிறகு உனது பாப்பாவுடைய வயிற்றுக்குள் செல்லும் முதல் சாப்பாடு இதுதான் மகளே வாயிலுடைய முகம் மாறுவதை பார்க்கிறார் ஓடி போய் ஈச்சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தார் நபியா சொன்னார்கள் வாயில் மூன்று நாளை பொறுப்பு வயிற்றுக்குள் சாப்பாடு செல்கிறது வாயில் ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் வெயிலிலே வெளிவருகிறார் அபுபக்கர் அல்லாஹன் அவர்களும் வருகிறார் உமர் ரதி அல்லாஹன் அவர்களும் வருகிறார் மூன்று பேரும் சொருக்கவாதிகள் மூன்று பேருக்கும் பசி எங்கு போவது அபு பைஹான் ரதி அல்லாஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அபு ஹான் ஈச்சம் கொலை ஒன்றை முன்னால் வைத்தார் தண்ணீரை கொண்டு வந்தார் ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுத்தார் சாப்பிட்டு விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா உமரே இதுக்கும் செய்யாமத்துடைய நாளில் கேள்வி இருக்கிறது உமரே இதுக்கும் இந்த இச்சம்பளத்துக்கும் இந்த தண்ணீருக்கும் கேள்வி இருக்கிறது لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ சகோதரர்களே இப்படித்தான் வாழ்ந்தார் சொல்லுவாங்க ஆயிஷா ரவி அல்லாஹா எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பிறைய பார்ப்போம் மறுபிறைய பார்ப்போம் மறுபிறைய பார்ப்போம் எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கப்படாது ஆயிஷா அப்ப என்ன சாப்பாடு ரெண்டு மாசம் அடுப்பே பத்த வைக்கலன்னா என்ன சாப்பாடு அல் அஸ்வதார் ரெண்டு கருப்புகள் தான் ஈச்சம்பளமும் தண்ணியும் தான் எங்களுடைய சாப்பாடு பக்கத்து வீட்டுல யாராவது பால் கறந்தால் எங்களுக்கு பாலை அனுப்பி வைப்பார்கள் அவ்வளவுதான் யார் இவர் யார் சாதாரணமான ஒருவரா வாழ்க்கை எவ்வாறு சென்றது மவுத்து வரை சகோதரர்களே மவுத்தாகும் பொழுது ஒரு வேலை செய்தார்கள் தனது கேடயத்தை ஒரு யூதனிடம் அடகு வைத்தார்கள் அடகு வைத்து சாப்பாடு வாங்கியிருந்தார்கள் அல்லாஹ் ஏன் இப்படி வாழ வைத்தார் கடைசி காலம் வரைக்கும் சமூகம் விளங்க வேண்டும் சாப்பாடோ வசதியோ ஒரு மனிதனுடைய கௌரவத்துக்கு காரணம் அல்ல உயர்வுக்கு காரணம் அல்ல இது சாப்பாடு வீடு ஹசன் பசரி சொல்கிறார் நான் பதினாலு வயது பிள்ளை நபிசல்லாஹு அலைவ செல்லமுடைய வீட்டுக்குள் நின்று ரெண்டு கையையும் தூக்கினேன் எனது கைக்கு ரசூலுல்லாஹுடைய வீட்டின் முகடு பட்டது இவ்வளவு சாதாரணமான வீடு மதீனாவுடைய மியூசியத்திலே நபியுடைய வீட்டை களிமண்ணால் செய்து வைத்திருக்கிறார்கள் போய் பாருங்கள் பெரிய வீட்டில் வாழ்பவரா சிறந்தவர் அப்படி என்றால் ரசூலுல்லா சிறந்தவராக இருக்க முடியாது பெரிய வீட்டில் வாழவில்லை சகோதரர்களே பெரிய வீட்டில் வாழவில்லை சரி பெரும் பெரும் பெற்றோம் செற்றுள்ளவர்களா சிறந்தவர்கள் என்று பெருமைப்படுகிறோம் அவருடைய கல்யாண பெற்றோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேர்க்கை ரசூலுல்லாவுடைய பெட்ரூம் என்ன சகோதரர்களே உமர் ரபி அல்லாஹான் வருகிறார்கள் நபி அவர்கள் ஈச்ச ஓலையில் படுத்து இருக்கிறார்கள் நபியுடைய விழாப்புறங்களில் அந்த அடையாளம் பார்த்து விட்டு அழுதார்கள் உலக ஆகரத்துடைய தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களே தூங்குறதுக்கு ஒரு விரிப்பு நபி அவர்கள் கேட்டார்கள் உமரே சோம் பாரி இவர்களை பார்த்தா இன்னகும் கௌமும் உஜ்ஜிரத்தகும் ஹசனாத்துகும் அவங்க யார் தெரியுமா அல்லாஹ் உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்து விட்டான் உமரே எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் சொர்க்கத்திலே பெரிய பெரிய பெட்ரூம் செட் உள்ளவர்கள் சிறந்தவர்கள் அல்ல சகோதரர்களே சரி தலையணை ரசூலுல்லாஹுடைய மஞ்சி தலையணையா எவ்வளவு பஞ்சனை மெத்தைகளில் தூங்குகிறோம் எவ்வளவு கொண்டு தூங்குகிறோம் எங்கட வீடு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் இன்னைக்கு உம்ரா என்றாலே உம்ராவை பேசுவது அல்ல என்ன பேசுறது தெரியுமா உங்களுக்கு தருவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு போகே இதை சொல்லியே எல்லாரையும் அடையனாது இதுவா உம்ரா யாராவது சொல்லுவார்களா ஒழுங்கான முறையில் உம்ரா செய்ய வைப்போம் சாப்பாட்டையும் ஹோட்டலுமா பெட்டுமா இந்த சமூகத்துடைய உயர்வு சகோதரர்களே இத உயர்வு பிரபாகரனை சந்திக்க போற நேரம் முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனையை பேசுவதற்கு பிரபாகரனை சந்திக்க போன நேரம் பிரபாகரன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா எங்கட முஸ்லிம் கோக்கிய போட்டு கோழி ஆக்கி வச்சிருந்தார் ரெண்டாவது தொழுகிறதுக்கு முசல்லா போட்டு வச்சிருந்தார் நீ தொழுகிறதுக்கா பிரபாகரன் போனாய் கோழி திங்கையா போனாய் சமூக பிரச்சினை பேச போனியா இதுதான் மடையன் ஆக்கிறது இப்படித்தான் இந்த சமூகத்தை மடையன் ஆக்கியது கோழி திங்காதவனா நீ ஒன்னு ஏமாத்துறதுக்கு அங்க ஒரு கோழி அங்க ஒரு முசல்லா உனக்குத்தானே சுருக்கி தொழலாம் உனக்குத்தானே நோம்பு பிடிக்கலாம் அறாமான சாப்பாடு தேவை இல்லையே சகோதரர்களே ஒன்றை விளங்க வேண்டும் செல்வத்தால் யாரும் உயர முடியாது இஸ்லாமிய பார்வையில் அலைவ செல்லமை அல்லாஹ் எதாரோ ஏற்றினார் தலையணை நபியுடைய தலையணை என்ன சகோதரர்களே தோல் அஷுகுலி தோலால் தலையணை அதற்குள் என்ன தெரியுமா ஓலை ஈச்ச ஓலை மஞ்சள் ஈச்ச ஓலை சகோதரர்களே பெரும் பெரும் வாகனம் ஓடுறவரை நாங்க பெரியவராக மதிக்கிறோம் ரசூலுல்லாஹுடைய அதிகமான நேர வாகனம் கழுவை துள் துள் என்ற கழுவை கழுதையுடைய நாற்றம் அடிக்கும் இந்த காலத்தில் கழுதை என்றால் புஷ் சைக்கிள் சகோதரர்களே இப்படி வாழ்ந்தவரை தான் அல்லாஹ் உலக தலைவராக ஆகிறார் இப்படித்தான் வாழ்க்கைகள் கழிந்தது இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே முஸ்லிம் சமூகம் படிக்க வேண்டும் ரபியுல் அவ்வல் பிறக்கிறது ரபியுல் அவ்வல் என்பது அலைவ பற்றி பேசி நபியுடைய அன்பை உள்ளத்திலே உருவாக்க வேண்டும் இவர் எதனால் உயர்ந்தார் எதனால் உயர்ந்தார் சாப்பாடாலா விரிப்புகளாலா வீடுகளாலா வாகனத்தாலா இல்லை சகோதரிகளே எதனாலும் உயரவில்லை அல்லாஹுவால் உயர்ந்தார் அல்லாஹ் உயர்த்தினார் அல்லாஹுடைய தொடர்பு அவருக்கு தொடர்பு சொல்லுவார்கள் உங்களில் மிக அல்லாஹுவை பயந்தவன் நான் சகோதரர்களே சாகியத்தில் எழும்பி விடுவார்கள் அழுது கொண்டிருப்பார்கள் முசல்லா நலையும் அழுவார்கள் இரவெல்லாம் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் சதக்கா கொடுப்பார்கள் மிக வேகமாக அடிக்கும் காற்றை விட சதக்கா கொடுப்பார்கள் கடைசி வினாடி அந்த நபியுடைய சகோதரர்களே கடைசி நாள் அந்த நபியுடைய கடைசி இரவு எங்கட வீட்டுல யாருடைய வீட்டிலேயாவது மையத்து பார்க்க முடியாமல் வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கிறதா சகோதரர்களே கடைசி இரவு சக்கராத்தில் இருக்கிறார் ரபியுல் அவல் துறை பன்னெண்டு கடைசி சுபகுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகைக்கும் வரவில்லை இஷாவுக்கு பிறகு வீடு இருட்டாக இருக்கிறது ஒரு விளக்கு பத்த வைக்க முடியாது ஆயிஷா ரபி அல்லாஹ் அண்ணாவிடம் சொன்னார்கள் விளக்கை பத்த வையுங்கள் சல்லாஹு அலைவ செல்லம் சகராத்தில் இருக்கிறார் சொன்னார்கள் விளக்கு பத்த வைப்பதற்கு எண்ணெய் கிடையாது எண்ணெய் இருந்தால் நான் அதை குடித்திருப்பேன் பசியால் மைய இருட்டு விட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே மடியில எடுத்து வைத்தார்கள் தலையணை கிடையாது ஆயிஷாரதி எல்லாம் சொல்கிறார்கள் சுபகு தொழுகைக்கு பிறகு அன்று திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை பன்னெண்டு நபியுடைய கடைசி வினாடி எனது மடியில் நான் வைத்திருந்தேன் அந்த இறக்கமாக அவரை நான் பார்த்தேன் மடியில் இருந்த நபியை கையில் தூக்கி எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் சுமந்து வைத்திருந்தேன் எங்கேயாவது யாராவது ஒரு மனைவி தனது மாப்பிள்ளையுடைய சக்கராத்திலே தனது கையில் ஏந்தி வைப்பாளா சகோதரர்கள் பத்தொன்பது வயது மனைவி அறுபத்தி மூன்று வயது கணவனை இறக்கத்தை பாருங்கள் நான் கையிலே தூக்கி வைத்திருந்தேன் மடியில் கூட வைக்கவில்லை எனது நெஞ்சிக்கும் கழுத்துக்கும் இடையில் நான் வைத்திருந்தேன் அவரை அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் யார சூழல்லா இன்னும் கொஞ்சம் உலகத்தில் வாழுங்களேன் என்று கெஞ்சினேன் அதற்கிடையில்தான் அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்தார் எனது தம்பி அவருடைய கையில் ஒரு மிஸ்வாக் இருந்தது நபி அவரிடம் கேட்டேன் மிஸ்வாக் தேவையா ரசூலுல்லா கைக்கினை செய்தார்கள் தேவை அந்த மிஸ்வாக்கை எடுத்து நபியுடைய பற்களால் மென்று அதை தீட்ட முடியாது ஏன் சக்கராத்தை அடைந்து விட்டார்கள் நான் எனது பற்களால் மென்றேன் அந்த மிஸ்வாக்கை வென்று நபியுடைய பல்லுகளை விஸ்வாக் செய்துவிட்டு நாக்கிலே தீட்டினேன் அதை விழுங்கினார்கள் கடைசியாக அவருடைய வயிற்றுக்குள் குடலுக்குள் சென்றது என்னுடைய உமிழ் கடைசி வினாடியை அடைந்தார் அந்த தலைவர் வீட்டுக்குள் விளக்கில்லாத நிலைமை வீட்டுக்குள் ஒரு வெளிச்சம் இல்லாத நிலைமை சகோதரர்களே கடைசி வினாடி என்ன சொல்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் பேசியவைகள் தான் கிரந்தங்களாக மாறியது அவர் பேசியதுதான் புகாரி அவர் பேசியதுதான் முஸ்லிம் அவர் பேசியதுதான் திருமிதி அவர் பேசியதுதான் நசாயி அவர் பேசியதான் இபுடுமாஜா அவர் பேசியதை பாதுகாப்பதற்கென்று அல்லா அஞ்சு லட்சம் பேரை உருவாக்கி வைத்திருந்தார் அவர் பேசியதை பாதுகாப்பதற்கு அவ்வளோ பெரியவர் கடைசி வினாடி என்ன சொல்கிறார் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் கடைசி வினாடி மல்லதீன அன்அம்த அலைஹிம் من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم الرفيق الأعلى என்றார் அதோடு அவருடைய கை சாய்ந்தது நான் நினைத்தேன் அவர் மௌத்தாகி விட்டார் நான் சொன்னேன் இதெல்லாம் எஃப்தாருடா யார் அசூலல்லா இவ்வளோ நான் செஞ்சியும் உலகத்தில் வாழ்வதை தேர்ந்தெடுக்காமல் போகிறீர்களே என்று சொன்னேன்கிறார் ஆயிஷா ரவி அல்லாஹோ சகோதரர்களே அவரை பத்தி பேசுவதற்கு மின்பர் போதாது அவரை பத்தி பேசி முடிப்பதற்கு நாட்கள் போதாது மவுத் வரை அவரை பற்றி பேசலாம் அவர் மின்பரில் ஏறினார் ஒரு நாள் சுபகு தொழுதுவிட்டு ஏறினார் நுகர்வரை பயார் செய்தார் தொழுது விட்டு மின்பரில் ஏறினார் அசர் உரை பயான் செய்தார் அசர் தொழுது விட்டு மின்பரில் ஏறினார் மஹ்ரிப் உரை பயான் செய்தார் மஹ்ரிப் தொழுது விட்டு திரும்ப ஏறினார் இஷா வரை பயான் செய்தார் அப்படி பயான் செய்தவர் அவர் பேச ஆரம்பித்தால் அவருடைய பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும் அவர் பேச ஆரம்பித்தால் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும் தனித்தனி பல்லுடையவர் அவர் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும் அவர் யாரையும் பார்த்து சிரிக்காமல் விடமாட்டார் எல்லோரோடும் சிரிப்பார் அவருடைய சுபாவம் அவருடைய முகத்திலே சிரிப்பு இருந்தது ஜரீபின் அப்துல்லால் சொல்கிறார்கள் ஒரு பூனை மறைந்தால் திரும்ப அவர் பார்த்து சிரிப்பார் அவருடைய முகத்தில் இருந்த சிரிப்பு தான் இருபத்தி மூன்று வருடத்துக்குள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை காந்தம் போல் இழுக்க ஆரம்பித்தது யாரும் அவரை பற்றி குறை பேச மாட்டார் அந்த அளவு இறக்கமானவர் எல்லோரோடும் மிருதுவாக இருப்பார் அவர் அவர் வாழ்க்கையில் யாருக்கும் அடித்தது கிடையாது அனஸ்ரபி அல்லாஹன் சொல்கிறார்கள் நான் அவருடைய கையை தொட்டு பார்த்திருக்கிறேன் நான் எத்தனையோ பட்டுகளை தொட்டிருக்கிறேன் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய உள்ளம் கையை விட மிருதுவான உண்டை நான் கொட்டு பார்த்தது கிடையாது வாழ்க்கையில் நான் பத்து வருடம் அவருக்கு பணிவுடை செய்தேன் ஒரு நாளாவது நீ ஏன் அதை செய்யவில்லை என்று என்னிடம் கேட்கவில்லை அல்லது ஏன் அதை செய்தா என்றும் கேட்கவில்லை அப்படிப்பட்ட தலைவர் சகோதரர்களே ஜனாதாவை வைத்து வைத்துவிட்டு திகைத்தார்கள் எப்படி மண் போடுவது எப்படி மண் போடுவது இவருக்கு அவர்தான் தலைவர் மண் போட்டு விட்டு உலகமே வெறுத்து வந்த பொழுது பாத்திமா ரபி அல்லாஹ் அண்ணா கேட்டார்கள் அனஸ் அசாவத்தம் புத்துக்கும் அந்தஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப் அனஸே ரசூலுல்லாஹ்வுக்கு மண் போடுவதற்கு எப்படி உனக்கு மனசு இடம் கொடுத்தது அவ்வளவு உயர்ந்தவரே தியாகிரதி அல்லா சொல்கிறார் பதினான்காம் நாள் பௌர்ணமி நிலவையும் பார்ப்பேன் அவருடைய முகத்தையும் பார்ப்பேன் பதினான்காம் நாள் பௌர்ணமி நிலவை விட அழகான முகம் அது அந்த அளவு சிறப்பானவர் தான் நம்முடைய தலைவர் சகோதரர்களே மவுத்தாகி அவர் ஆயிரத்தி நானூறு வருடமாகிவிட்டது ஆனால் அவருடைய மௌத்தை பேசுவது கவலையாக இருந்தாலும் அதை விட கவலை என்ன தெரியுமா அவருடைய வாழ்க்கையையும் தோண்டி புதைத்தது சகோதரர்களே அவருடைய வாழ்க்கையை தோண்டி புதைத்தது ஈக்கையர்களுக்கு இப்படி ஒரு ரசூல் வரவில்லை பௌத்தர்களுக்கு இப்படி ஒரு மனிதர் வரவில்லை தமிழர்களுக்கு இப்படி ஒரு மனிதர் வரவில்லை ஈக்கையர்களின் தலப்பா முஸ்லீம்களுக்கு ரோஷத்தை இன்னும் ஓட்டவில்லையே சீக்கேரிகளின் தாடி இந்த முஸ்லிம் வாலிபர்களுக்கு இன்னும் தாடி வைப்பதற்கு ரோஷம் வரவில்லையே பௌத்தர்களின் மஞ்சள் ஆடை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இன்னும் ரசூலுல்லாஹுவை போல் வாழ்வதற்கு ரோஷத்தை கொடுக்கவில்லையே அதுதான் பெரிய கவலை அவர் மவுத்தாகி விட்டார் அது பெரும் கவலை ஆனால் அவரை சுத்தி இருந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் வைராக்கியத்தோடு முன் சென்றார்கள் இவர் மவுத்தானாலும் இவருடைய இஸ்லாத்தை மவுத்தாக விடமாட்டோம் என்று உள்ளத்தில் உறுதியோடு தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள் ஆனால் இன்று சகோதரர்களே அவரும் மவுத்தாகி அவருடைய வாழ்க்கையையும் இன்று முஸ்லிம் என்ற பெயர்களில் மவுத்தாக்குறோமே அதுதான் பெரிய கவலை எனவே சகோதரர்களே இந்த சமூகம் முழு எழும்ப வேண்டுமா கலை தூக்க வேண்டுமா அவருடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவருடைய வாழ்க்கையை வாழும் பொழுது எங்களுக்கே வாழ முடியாது சகோதரர்களே எங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது அவரை பார்க்கும் ஆசை இல்லையா அவரை பார்க்கும் ஆசை இல்லையா மக்களுடைய மைதானத்தின் சாகத்துக்கு தண்ணீர் தருவது யார் கௌசர் யாருடைய கையில் இருக்கிறது ஜூதனுடைய கையிலா இருக்கிறது சகோதரிகளே கிறிஸ்தவனுடைய கையிலா இருக்கிறது பௌத்தர்களுடைய கையிலா இருக்கிறது அவருடைய கையில் தான் இருக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வருடம் கபிலே படுத்து விட்டு தாகத்தோடு எழும்பினால் ஒரு மிடரு தண்ணீர் தருபவர் அவர்தான் அவருக்கு நன்றியாக வாழக்கூடாதா அவரை போன்று வாழக்கூடாதா சகோதரிகளே ஷபாத் யாருக்கு செய்யலாம் யார் ஷபாத் செய்வது அல்லாஹுடம் ஷபாத் அவர்தான் எங்களுக்காக மன்றாடுவார் அவர்தான் எங்களை பாபுல் ஐம் என்ற வாசலால் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லுவார் அவர்தான் நமது வாப்பாவை விட உம்மாவை விட மனைவியை விட உள்ளவர் சகோதரர்களே அவரை பின்பற்றுங்கள் அவரை அன்பு வையுங்கள் அவருக்காக உலகத்தில் வாழுங்கள் அவருடைய சுண்ணத்தை இந்த பூமியில் ஹயாத்தாக்குங்கள் பலவா சொல்லுங்கள் அவருக்காக பிள்ளைகளை அவருடைய வழியிலே வளர்த்தடுங்கள் எல்லாம் அவரை போன்று இந்த பூமியில் வாழ்ந்து மௌத்தாக நம் அனைவர்களுக்கும் தோபிக் செய்வானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா முகமது சல்லாஹூ அலைவ செல்லமுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக அன்பை தருவாயாக பிள்ளையை விட மனைவியை விட தாயை விட தகப்பனை விட அவரை அன்பு வைக்க தோபிக் செய்வாயாக அவருடைய வாழ்க்கையை அணு அணுவாக இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ தோபிக் செய்வாயாக இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக கடைசி வார்த்தை லா இலாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்புரிய தௌஹீத் செய்வாயாக வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி